திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் கொச்சை வயம் திருச்சிற்றம்பலம் அறையும் பூம் புனலோடும் ஆடரவ சடை தன்மேல் பிறையோ சூடுவர் மாபில் பெண்ணொரு பாகம் அமர்ந்தார் மறையினோலொலியோவா மந்திர வேள்வியராத குறைவில் அந்தனர் வாழோ கொச்சை வயம் அமர்ந்தாரே சுண்ணத்தர் தோலோடு நூல் சேர் மார்பினர் தொன்னிய பூத கண்ணத்தர் வெங்கணலேந்தி கங்குல் நின்றாடுவர் கேடில் எண்ணத்தர் கேள்வி நல்வேள்வி அராதவர் மாலரியோம்பும் வண்ணத்த அந்தனர் வாழ் வாழும் கொச்சை வயம் அமர்ந்தாரே பாலை என்ன வெண்ணீரே பூசுவர் பல்சடை தாழ மாலையாடுபர் கீதம் மாமரை பாடுதல் மகிழ்வர் வேலை மால் கடல் போதம் வெண்திரை கரைமிசை விளங்கோ கோல மாமணி சிந்து கொச்சை வயம் அமர்ந்தாரே கடிகொள் கூவிளமத்தம் கமஷடை நெடுமுடி கணிவர் பொடிகள் பூசிய மார்பில் புனைவர் நன்மங்கையோர் பங்க கடிகொள் நீடோலி சங்கின் ஒலியோடு தைந்து கொடிகொள் ஓங்கிய மாட கொச்சை வயம் அமர்ந்தாரே ஆடன் மாமதியோடையார் ஆயினர் பாரிட சூழ வாடல் வெண்தலை ஏந்தி வையகம் இடுபலே கூழல்வார் ஆடல் மாமட மஞ்சை அணிதிகள் பேடையோடாடி கூடு தன் பொழில் சூழ்ந்த கொச்சை வயம் அமர்ந்தாரே மண்டு கங்கையுமரவும் மல்கிய வளர்ச்சடை தன்மேல் தொண்ட வெண்பீரையணிவர் தொல்வரை வில்லது வாக விண்டதானவரம் வெவ்வழல் எரி கொளவிடை மேல் கொண்ட கோலமதுடையார் கொச்சை வயம் அமர்ந்தாரே அன்றவாள் நீழலமர்ந்து அறவுரை நால்வர் கருளி பொன்றினார் தலை ஓட்டில் உண்பது பொறு கடல் இலங்கை வென்றி வேந்தனையொல்க ஊன்றிய விரலினர் வான் தோய் குன்ற மன்ன பொன்மாட கொச்சைவயம் அமர்ந்தாரே சீர்கொள் மாமலரானும் செங்கண்மால் என்றிவரேத்த ஏற்கொள் வெவ்வழலாகி எங்கோ உரனே மேர்ந்தாரும் பார்க்கொள் விண்ணழல் கால் நீ பண்பினர் பால் மொழியோடோ கூர்கள் வேல்வலன் ஏந்தி கொச்சை வயம் அமர்ந்தாரே குண்டர் வந்தோபராடை போர்த்ததோர் கொள்கையினார்கள் மிண்டர் பேசிய பேச்சு மெய்பல மையணி கண்டன் பண்டை நம்பினை தீர்க்கும் பண்பினருண் கொடியோடும் கொண்டல் சேர்மணி மாட கொச்சை வயம் அமர்ந்தாரே கொந்தணி போழில் சூழ்ந்த கொச்சை கொச்சைவய நகர்மேய நன்னடியே தும் அருமறை ஞான சம்பந்தன் சந்தமாந்த அழகாய தன் தமிழ் மாலை வல்லோர் போய் முந்திவானவரோடும் புகவலர் முனை கெடவீனையே சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் அம்பாள் திருநிலை நாயகி திருச்சிற்றம்பல்